உடலுயிர் சத்தியாவதுன்னுடல் தயங்கு ஜீவனுட்சிவம் பித்தர்கள் இதற்கு மேல் பிதற்றுகின்றதில்லையே சத்தியைந்து கூடமொன்று சொல்லிறந்ததோர் வெளி சத்தி சிவபுமாகி நின்று தன்மையாவதுண்மையே பஞ்சாட்சரம் ചുക്കിലത്തുളയിലേ ശുരോണിതക്കരുവുളേ മുച്ചദൂരവാസലിൽ മുളൈത്തെഴുന്ന മോട്ടിനിൽ മെയ്ച്ചദൂരമെയ്യുളേ വിളങ്കു ജ്ഞാനദീപമായി ഉച്ചരിക്കും മന്ദിരം ഓം നമ ശിവായമേ അനാഥി அக்கரம் அனாதியல்ல ஆத்துமா அனாதியல்ல பொக்கிருந்த பூதமும் புலன்களும் அனாதியல்ல தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் அல்ல ஒக்க நின்றுடன் கலந்த உண்மை காணனாதியே விதம் மென்மையாகி நின்றதேது விட்டு நின்று தொட்டதேது உண்மையாக நீயுரைக்க வேணுமெங்களுத்தமா பெண்மையாகி நின்றதொன்று விட்டு நின்ற தொட்டதை உண்மையாயுரைக்க முக்தி உட்கலந்திருந்ததே பஞ்சாட்சரம் அடக்கினால் அடங்குமோ அண்டமஞ்செழுத்துளே உடக்கினால் எடுத்த காயம் உண்மை உண்மையென்றுணர்ந்து நீ சடக்கிலாறு வேதமும் தரிக்க ஓதிலாமையால் விடக்குனாயுமாய ஓதி வேறு வேறு பேசுமோ சக்கரம் உண்மையான சக்கரம் உபாயமாயிருந்ததும் தன்மையான காயமும் தரித்த ரூபமானதும் வெண்மையாகி நீரியே விளைந்து நின்றதானதும் உண்மையான ஞானிகள் விரைந்துரைக்க வேண்டுமே ஈஸ்வரன் உண்மை எள்ளகத்தில் என்னை போல எங்குமாகியம்பிரான் உள்ளகத்திலே இருக்க ஊசலாடு மூடர்காள் கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்க வல்லிரேல் வள்ளலாகி நின்ற ஜோதி காணலாகும் மெய்மையே இதுவும் அது வேணுமென்ற ஞானமும் விரும்புகின்ற நூலிலே தானு உண்டங்கெங்கிரேர் தரிக்கிறீர் மறக்கிலேர் தானு ஒன்று மூல நாடி தன்னுள்ளாடி உம்முளே காணுமன்றி வேறு யாவும் கனாமயக்க இதுவும் அது இதுவும் அது வழக்கிலே உரைக்கிறீர் மனத்துளே தவிக்கிறீர் உழைக்கிலாது நாழியான வாறு போலும் ஊமைகாள் உழக்கு நாலு நாழியான வாறு போலும் உம்முளே வழக்கிலே உரைக்கிறீர் மனத்துளீசன் மன்னுமே இதுவும் அது அத்திரங்களுக்கு நீ அண்டம் எண்டிசைக்கு நீ திறத்திரங்களுக்கு நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கும் நீ உணர்வு நீ உட்கலந்த ஜோதி நீ மரக்கொணாதனின் கழல் மரப்பினும் குடி கொளே சிவனுண்மை ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் நின்று நீர் தேடுகின்ற வீணர்காள் தெளிவதொன்றை ஓர்கிலேர் நாடி நாடி உம்முளேனவின்று நோக்க வல்லிரேல் கூடநாத தற்பரம் குவிந்து கூடலாகுமே இதுவும் அது சுத்தியைந்து கூடமொன்று சொல்லிறந்ததோர் வெளி சக்தியும் சிவமுமாகி நின்ற தன்மை ஓர்கிலேர் சக்தியாவதும் உடல் தயங்கு சீவனுட்சிவம் பித்தர்காலறிந்து கொள்பிரானிருந்த கோலமே அம்பலம் அகாரமானதம்பலம் மனாதியானதம்பலம் உகாரமானதம்பலம் உண்மையானதம்பலம் மகாரமானதம்பலம் வடிவமானதம்பலம் சிகாரமானதம்பலம் தெளிந்ததே சிவாயமே சிவனுண்மை சக்கரம் பரந்ததோடி சக்கர மேல் பலகையாய் செக்கிலாமல் என்னை போல் சிங்கு வாயு தேயுவும் ஒக்கிலே ஒளி கலந்து யுகங்களும் கலக்கமாய் புக்கிலே புகுந்த போது போன வாரதெங்கனே இதுவும் அது வளர்ந்தெழுந்த கொங்கை தன்னை மாயமென்று எண்ணினே அருள்கொள் சீவராருடம்ப உடைமையாக தேர்வீர்கள் விளங்கு ஞானமேவியே மிக்கோர் சொல்லை கேட்பிரேல் களங்கமற்று நெஞ்சுளே கருத்து வந்து பொக்குமே ஞானம் நாலு வேதம் ஓதுகின்ற ஞானமொன்றறிவீரோ நாலு சாமமாகிய நவீன்ற ஞான போதமாய் ஆலமுண்ட கண்டனும் அயனும் அந்தமாலுமாய் சால உண்ணி நெஞ்சுளே தரித்ததே சிவாயமே சுற்றம் சுற்றமென்று சொல்வதும் சுருதி முடிவில் வைத்திடீர் அத்தனித்தமாடியே அமர்ந்திருந்ததெவ்விடம் பக்தி முற்றி அன்பர்கள் பரத்திலொன்று பாழது பித்தரே இதை கருதி பேசலாவதெங்கனே மல விமோச்சனம் எங்கனே விளக்கதுக்குள்ளேற்றவாறு நின்ற தான் எங்கனே எழுந்தருளி ஈசனேசரென்பரேல் அங்கனே இருந்தருளும் ஆதியான தற்பரம் சிங்கமண்மியானை போல திரிமலங்களற்றதே சிவபூஷை அற்ற உள்ளகத்தையும் மலகிடும் மெழுக்கிடம் மெத்த ததீபம் இட்டதெற்பிறவாத பூஷையேத்தியே நற்றவம் புரிந்து ஏகநாதர் பாதம் நாடியே சுற்றிருப்பதே சரீதை கண்டு கொள்ளும் உம்முளே அம்பலம் பார்த்து நின்றதம்பலம் பரநாடும் அம்பலம் கூத்து நின்றதம்பலம் கோரமானதம்பலம் வார்த்தையானதம்பலம் வன்னியானதம்பலம் சீற்றமானதம்பலம் தெளிந்த தேசிவாயமே இதுவும் அது சென்று சென்றிடந்தொரும் சிறந்த செம்பொன்னம்பலம் அன்றுமின்றும் நின்றதோர் அநாதியானதம்பலம் என்றுமென்றும் இருப்பதோர் உறுதியான அம்பலம் ஒன்றியொன்றி நின்றதுள்ளொழிந்ததே சிவாயமே சர்வம் சிவம் தந்தை தாய் தமரும் நீ சகல தேவதையும் நீ சிந்தை நீ தெளிவு நீ சித்தி மொத்தி தானும் நீ பிந்து நீ விளைவு நீ மேலதாய வேதம் நீ எந்த நீ இறைவனே என்னை ஆண்ட ஈசனே மலநீக்கம் எப்பிறப்பிலும் பிறந்திருந்தழிந்த ஏழைகாள் எப்பிறப்பிலும் பிறந்து என்ன நீர் பூசிறீர் அப்புடன் மல மறுத்து ஆசை நீக்க வல்லிரேல் செம்புநாத ஓசையில் தெளிந்து காணலாகுமே இதுவும் அது மந்திரங்கள் கற்று நீர்மயங்குகின்ற மாதரே மந்திரங்கள் கற்று நீர் மறித்த போது சொல்விரோ மந்திரங்களும் முளே மதிக்க நீருமும் முளே மந்திரங்களாவது மனத்தினைத்த மனத்தினைந்தெழுத்துமே அட்டயோகம் எட்டு யோகமானதும் இயங்குகின்ற நாதமும் எட்டு வக்கரத்துளே உகாரமும் மகாரமும் விட்டலர்ந்த மந்திரம் வீணாதண்டினூடு போய் அட்டவக்ஷரத்துளே அமர்ந்ததே சிவாயமே சர்வம் சிவம் பிரான் பிரான் என்று நீர் பிணத்துகின்ற மூடரே பிரானை விட்டு எம்பிரான் பிரிந்த வாரதெங்கனே பிரானுமாய் பிரானுமாய் பேருலகு தானுமாய் பிரானிலே முளைத்தெழுந்த பித்தர் காணும் ஒம்புடல் சிவதரிசனம் ஆதியில்லை அந்தமில்லை யானு நாலு வேதமில்லை ஆதியில்லை அந்தமில்லையான நாலு வேதமில்லை சோதியில்லை சொல்லுமில்லை சொல்லிறந்த தூவெளி நீதியில்லை நேசமில்லை நிச்சயப்படாததும் ஆதி கண்டு கொண்ட பின் அஞ்செழுத்துமில்லையே அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பனப்பனீரமர்ந்த போது அருகிலேர் அம்மையப்பனான நேராதியான பாசமே அம்மையப்பன் நின்னையன்றி யாருமில்லையான பின் அம்மையப்பன் நின்னையன்றி யாருமில்லை இல்லையே மந்திரச் சிறப்பு நூறு கோடி மந்திரம் நூறு கோடி ஆகமம் நூறு கோடி நாளிருந்து ஊடாடினாலும் என் பயன் ஆறுமாறுமாறுமாயகத்திலோரெழுத்ததாய் சீரை போத வல்லிரேல் சிவபதங்கள் சேரலாம் எழுத்து வகை முந்தவோரெழுத்துளே முளை தெழுந்த செஞ்சுடர் அந்தவோரெழுத்துளே பிறந்து காயமானதும் அந்தவோரெழுத்துளே ஏகமாகி நின்றதும் அந்தவோரெழுத்தையும் அறிந்துணர்ந்து கொள்ளுமே வேத பாராயணம் கூட்டமிட்டு நீங்களும் கூடி வேதமோதுரீர் ஏட்டகத்துளீசனும் இருப்பதென்னெழுத்துளே நாட்டமிட்டு நாடிடும் நாலு மூன்று தன்னுளே ஆட்டகத்துளாடிடும் அம்மையான உண்மையே ஆட்டகத்துளாடிடும் அம்மையானை உண்மை உண்மையே எங்கும் பிரம்மம் காக்கை மூக்கையாமையாரெடுத்துரைத்த காரணம் நாக்கையூன்றி உள்வளைத்து ஞான நாடி ஊடு போய் ஏக்கை நோக்க அக்ஷரம் இரண்டெழுத்துமே திடில் பார்த்த பார்த்த திக்கெல்லாம் பரபிரம்மமானதே இதுவும் அது கொள்ளொணாது குவி கொணாது கோதர குலை கொணாது அள்ளொணாது அணுவொணாது அள்ளொணாது அணு கொணாது வாதி மூலமானதை தெள்ளொணாது தெளியொணாது சிற்பரத்தினுட்பணன் வில்லொணாது பொருளையான் விளம்புமாறதெங்கனே சிவஸ்துதி விளக்கல் ஓசையுள்ள கல்லை நீர் உடை திரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறேர் பூஷனைக்கு வைத்த கல்லில் பூவு நீரும் சாத்துரீர் ஈசனுக்குகந்த கல் எந்த கல்லு சொல்லுமே மந்திர விசேஷம் ஒட்டு வைத்த கட்டி நீ உபாயமான மந்திரம் கட்டுப்பட்ட போதிலும் கர்த்தனங்கு வாழுமோ எட்டுமெட்டுமெட்டுளே இயங்குகின்ற வாயுவை வட்டுமிட்ட அவ்விலே வைத்துணர்ந்து பாருமே சர்வம் சிவம் இந்த ஊரில் இல்லை என்று எங்கு நாடி ஓடுரீர் அந்த ஊரில் ஈசனும் அமர்ந்து வாழ்வதெங்கனே அந்தமான பொந்திலாரில் மேவி நின்ற நாதனை அந்தமான ஷீயில் அவ்வில் அறிந்துணர்ந்து கொள்ளுமே தேஜோஸ்வரூபம் புக்கிருந்த தும்முளே பூரிகிட்ட தோத்திரம் தொக்கு சற்று சிங்குவையா தொக்கு சற்று சிங்குவையா கிராணன் சூழ்ந்திடில் தொக்கு தொக்கு சற்று சிங்கு வியாக்கிராணன் சூழ்ந்திடில் தொக்கு சற்று சிங்குவை யாக்கிராணன் சூழ்ந்திடில் அக்குமணி கொன்றை சூடி அம்பலத்துளாடுவார் மிக்க சோதி அன்புடன் விளம்பிடாது பின்னையே சரீரம் விலக்கல் நானூற்றி முப்பத்தி எட்டு சரீரம் விலக்கல் பெண்ணெழுந்த மாங்கிஷத்தை சத்தை பேதையற்கண் பற்றியேம் பெண்ம மாங்கிஷத்தினால் போகமாய் கை பண்ணினால் தொன்புறும் வினைகள் தான் சூழ்ந்திடும் பினென்றலோ அன்பராயிருந்த பேர்கள் ஆறு நீந்தல் போல்விரேம் அந்தர்முக தரிசனம் விட்டிருந்ததும் முளே விதனமற்றிருக்கிறேன் கட்டி வைத்த வாசல் மூன்று காட்சியான வாசலொன்று கட்டி வைத்த வாசலும் கதவு தாழ் திறந்து போய் திட்டமான ஈசனை தெளியுமாங்கிஷத்துளே சிவனை வணங்குதல் ஆகுமாகுமாகுமே அநாதியான அப்பொருள் ஏ கற்பாதம் நாடி நாடி ஏத்தி நிற்க வல்லிரேல் பாகுசேர் மொழியுமைக்கு பாலனாகி வாழலாம் வாகுடனே வன்னியை மறுவியே வருந்திடீர் வாசிதாரணை உண்மையானதொன்றதொன்றை உற்று நோக்கி உம்முளே வன்மையான வாசியொண்டை வாழ்த்தியே தவல்லிரேல் தன்மை பெற்றிருக்கலாம் தவவும் வந்து நேரிடம் கன்ம தன்மமாகும் ஈசர் காட்சி தானும் காணுமே யோகம் பாலனாக வேணுமென்று பக்தி முற்றுமென்பரே நாலு பாதம் உண்டதில் நனைந்திரண்டெடுத்ததால் மூல நாடி தன்னில் வன்னி மூட்டி அந்த நீருண ஏலவார் குழலியோடே ஈஷர் பாதம் எய்துமே அன்பு எய்து நின்னை அன்பினால் இறைஞ்சி ஏத்த வல்லிரேல் எய்துமுண்மை தன்னிலே இறப்பிறப்பகற்றிடம் மையிலங்கு கண்ணி பங்கன் வாசிவானி நேரிமுன் செய்த வல்வினைகளும் சிதறுமது திண்ணமே வாசியோகம் திண்ணமென்று சேதி சொன்ன செவ்வியோர்கள் கேள்மினோன் அண்ணலன் புலன்புரு கே அறிந்து நோக்கலாகிடும் அண்ணலன் புலன்புருகி அறிந்து நோக்கலாயிடும் மண்ணமதிரமிண்ணதீர வாசியை நடத்திடில் நன்னியங்கள் ஈசனும் நமதுடலில் இருப்பனே சர்வ வியாபகம் ഇരുപ്പനെട്ടെണ്ണിലേ ഇരുന്ന് വീരതാകുവൻ நெருப்புவாயு நீரு மண்ணும் நீள் விஷம்புமாகுவன் கருப்புகுந்து காலமே கலந்து சோதிநாதனை குறுப்புனலில் மூழ்கினார் குறித்துணர்ந்து கொள்வரே சோதி ரூபம் சோதி சுரூபம் கொள்ளுவார்கள் சிந்தையில் குறிப்புணர்ந்த ஞானிகள் வெள்ளுவார்கள் பக்குவத்தில் வேண்டி வேண்டி ஏத்தினால் உள்ளுமாய் புறமுமாய் உணர்வதற்குணர்வுமாய் தெள்ளிதாக நின்ற ஜோதி செம்மையை தெளிந்திடே நால்வகை முக்தி தெளிதனச்சரியை தன்னில் சென்று சாலோகம் பே தெளிந்தனர் சரியை தன்னில் சென்று சாலோகம் பெறும் தெளிந்தனர் கிரியை பூஜை சேரலாம் சமீபமே தெளிந்த நல் யோகம் தன்னில் சேரலாக்கும் சாரூபம் தெளிந்த ஞானம் நான்கினம் சேரலாம் சாயுச்சமே புத் புத்தி கூறல் சேருவார்கள் ஞானமென்று செப்புவார் தெளிவுளோர் சேருவார்கள் நாலு பாத செம்மை என்றதில்லையே சேருவார்கள் சிவகதி திருவருளை பெற்ற பேர் சேருமாறு கண்டு நாளும் செய்தொழில் திடப்படே வாசியோகம் திறமலிக்கு நாலு பாதம் செம்மையும் திடப்படார் அறிவிலீகள் தேச நாடி அவத்திலே அலைவதே குழியதனை காட்டியுட்குறித்து நோக்க வல்லிரேல் வெற்றி கமிழ் சடையுடை வெறி கமிழ் சடையுடையொன்மைப்பதம் அடைவரே இதுவும் அது அடைவுளோர்கள் முத்தியை அறிந்திடாத மூடரே படையுடைய தத்துவமம் பாதங்கள் அல்லவோ மடை திறக்க பாரியின் மடகிலேறு மாறுபோல் உடலில் மூல நாடியை உயரவேற்றி ஊன்றிடே